தேவதேவன் மித்தேவகன் தெல் பெருந்துரை நாயகன் மூவராலும் அறியொனா முதல் முதலாய ஆனந்தமூர்த்தியான் யாவராயினும் அன்பரன்றி அறியொனா மலர் தோதியான் தூய மாமலர் சேவடிக்கண்ணம் சென்னி மன்னி தொடருமே அட்டமூர்த்தி அழகன் இன்னமுது ஆய ஆனந்த வெள்ளத்தான் சிட்டல் மிச்சிவலோக நாயகன் பெருந்துரை சேவகன் மட்டுவார் குழல் மங்கையாளையோர் பாகம் வைத்த அழகந்தன் வட்டமாமலர் சேவடிக்கண்ணம் சென்னி மன்னி மலருமே நங்கை மீர் என நோக்குமில் நங்கள் நாதல் நம் பணி கொண்டவன் தங்கு சோலைகள் சூழ் பெருந்துரை மேய சேவகன் நாயகன் மங்கைமார் கையில் வளையும் கொண்டு எம் உயிரும் கொண்டு எம் பணி கொள்வான் பொங்குமா மலர்ச்சேவடிக்கண் நம் சென்னி மன்னி ஒளியுமே பத்தர் சூழ பராபரன் பாரில் வந்து பார்ப்பான் என சித்தர் சூழ சிவபுரான் தில்லை மூதூர் நடம் செய்வான் எத்தனாகி வந்து இல் புகுந்து எமை ஆளும் கொண்டு எம் பணி கொள்வாள் வைத்த மாமலர் சேவடிக்கள் நம் சென்னி மன்னி மலருமே ஏ மாய மீ மெய்யென்று எண்ணி மதித்திட வகை நல்கினான் வேய தோல் உமைப்பங்கள் எங்கள் திருப்பெருந்துரை மேவினான் காயத்துள் அமுது ஊற ஊற நீ கண்டுகொள் என்று காட்டிய சேய மாமலர் சேவடிக்கண்ணம் சென்னி மன்னி திகழுமே தித்தமே புகுந்து எம்மை ஆட்கொண்டு தீ கெடுத்து உய்யலாம் பத்தி தந்து தன் பொன் கடல்கணே பன்மலர் கொய்து சாத்தலும் முத்தி தந்தே இந்த மூவுலகுக்கு அப்புறத்தே அப்புறத்தேயமை வைத்திடும் அத்தல் மாமலர் தேவடிக்கள் நம் சென்னி மன்னி மலருமே பிறவி என்னும் இக்கடலை நீந்த தன்பேர் அருள் தந்தருளினான் அறவை என்று அடியார்கள் தங்கள் அருள் குழாம் புகவிட்டு நல் உறவு செய்து என்னை உய்யக் கொண்ட பிறால் தல் உண்மை பெருக்கம் திறமை காட்டிய சேவடிக்கண் நம் சென்னி மன்னி திகழுமே புழுவினால் பொதிந்திடு குரம்பையில் பொய்தனை ஒழிவித்திடும் எழில்கொள் சோதி எம் ஈசன் எம்புரான் என்னுடைய அப்பன் என்று என்று தொழுத கையினரு ஆகி மலரு கண்கள் நீர் மல்கு தொண்டற்கு வழியிலா மலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே பம்பனாய்த் திரிவேனை வா பல்வினை பகை மாய்த்திடும் உம்பரான் உலகு ஊடு அறுத்து அப்புறத்தன் நாய் நின்ற எம்பிரான் அன்பரு ஆனவர்க்கு அருளி மீ அடியார்கட்கு இன்பம் தழைத்திடும் செம்பொன் மாமலர்ச்சேவடிக்கண் நம் சென்னி மன்னி திகழுமே முத்தனை முதல் சோதியை முக்கண் அப்பனை முதல் வித்தினை சித்தனை சிவலோகனை திருநாமம் பாடி திரிதரும் பத்தர்காழிங்கே வம்மில் நீர் உங்கள் பாசம் தீரப்பணிமினோ சித்தம் மார்தரும் சேவடிக்கண்ணம் சென்னி மன்னி திகழுவே ಏ